பல இயல்புகள் இருக்காது பண்டறியாத பரானுபவங்கள் பரந்தெழுமாகாதி அனுபவம் அதாவது அந்த பெருமானை காண்டு மகிழ்கின்ற பொழுது ஏற்படுகிற அனுபவம் இருக்குது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கு அந்த அந்தந்த ஆன்மா கொடுத்து வைத்ததை கொடுத்து உரை கொண்டாது உரை கொண்டாது சொல்ல முடியாது அவர் அவருடைய உள்ளத்தை கண்டு கழிக்கலாமே தவிர அது இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும் அதே மாதிரி அவன் இப்படித்தான் எனக்கு காட்சி கொடுத்தான்ங்கிறத சொல்ல முடியும் இந்த பாட்டு என்ன பண்டறியாத பரானுபவங்கள் பறந்தெழும் ஆகாதீம் இதுவரை என்னுடைய அந்த உள்ளத்துக்கு புலப்படாத பல அனுபவங்கள் என்னது அந்த கடவுள் காட்சி பெருமனுடைய காட்சி இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமாக காட்சி கொடுத்துருக்காரு இல்லைங்களா நம்ம இப்போ இவருக்கு நம்ம நால்வரிலேயே ஞான சம்பந்த பிறகு அப்படியே தன்னுடைய ஜோதியாய் காட்சி கொடுத்து அப்படி தானும் தன் மனைவியமாக அப்படியே போய் வளர்ந்து போயிட்டாங்க அப்புறம் சுவாமிகளுக்கு புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழோர் மேவிய புண்ணியனி என்று அவருக்கு இருந்து திருவடி காட்சி எழுதியிருக்கார் சுந்தரருக்கு யானை எல்லாம் அனுப்பிச்சு அங்கேருந்து போய் அழைச்சிட்டு வாப்பான்ட்டு அதனால அது அருமையாக யானை மேலே ஏறிட்டு போக பின்னால் நம்முடைய சேரமான் பெருமாள் ஆஹா நம்முடைய அன்பர் எங்கே வெளியில் வந்தார் இப்படி மேலே போயிட்டு இருக்கார் எனவே குதிரை தாங்க வைத்திருந்த குதிரையில காதில் திருவைந்தெழுத்தி போதணும்னு அதுவும் நடக்கிற குதிரை பறக்க ஆரம்பிச்சிட்டு யாரு யாரு ஆனால் துதிக்கணுமில்லா போனாங்கிறது ஏதாவது சார்ந்திருக்காங்க அந்த தலைபுரான அதனால ஆனால் அதுக்கு பழைய சான்றுகள் எதுவும் ஒன்றும் இல்லை அல்லவா ஆமா ஆமா எத்தனையோ இருக்கிறாங்க நினைக்கிறா அப்படிலாம் இருக்குது சிவம் அதனால பண்டறியாத பரானு பரானுவம்னா மேலான அனுபவங்கள் அதாவது பெருமானுடைய இருந்து அந்த அருகு அருமைப்பாடு இருக்குதே இல்லை நம்ம நம்ம இறை அனுபவம் இருக்குதே நம்ம ஆனா இருக்கு அப்படியே தீங்குழல் வாய்ச்சிருந்த அந்த தீங்குழல் என்ன வாய்ச்சாருன்னா திருவைந்தெழுத்து வாய்ச்சிருக்காரு சரிங்களா நீங்கள் ஆமாம் திருவைந்தெழுத்து இந்த மாதிரி திரு வேங்குடல்ல வந்து அதுதான் இன்னைக்கு கூட நம்ம வந்து குடலில் அது மாதிரி திருவைந்தெழுத்து வாசிக்கிற மாதிரி செய்ய வாசிக்கலாம் வாசிக்கலாம் வைத்து அவன் ஊதுகின்ற பொழுது அவங்க அந்த வைத்த ஓம் சிவா ஓம் நம சிவாய சிவாய நம் ஓம் என்பது இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்குதே அதெல்லாம் ஏன்னா பெருமானி எழுந்தொழி விட்டுட்டால் அப்ப நமக்கு என்ன இது பண்டறியாத அனுபவங்கள் பறந்தடும் ஆகாதீம் வில்லியல் மயல் இன்று விளைந்திடும் ஆகாதீம் இருக்கிறதுல பெண் என்பது ரொம்ப சிறப்புன்னு சொல்றமே இந்த பெருமானுடைய அந்த அடைகின்ற அந்த பேரின்மை வந்து விட்டதுன்னா இது என்னதுன்னே தெரியாது என்னதுன்னே தெரியாது அதனால அந்த இது வந்து சும்மா வெறும் உடல் உணர்வாக இருக்கிற ஒரு கால எல்லையில் இருக்கிற அப்படிப்பட்ட அனுபவங்கள் அது உயிர் அனுபவமாக இருக்கிற என்னைக்கு இருக்கின்ற இன்பம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட என்றும் இன்பம் பெருகும் இல்லைங்களா இது என்றும் இன்பம் அல்ல இப்படிப்பட்ட இவற்றை எல்லாம் விடுத்து அந்த அந்த அனுபவப்படுவான் வில்லியல் நன்னுதலார் மயல் இன்று விளைந்திடும் மகாரீம் உன்மாட்டு வந்த அந்த அனுபவம் வந்துட்டுதுன்னு சொன்ன இதெல்லாம் என்ன இன்பம் இதெல்லாம் ஒரு இன்பம் இல்லை என்று சொல்லிவிட்டார் பின்னவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருள் ஆகாதீம் இதுவரைக்கும் அவங்க தேடி தேடி பார்த்து காண முடியாத பொருள் இருக்குதே அந்த பொருள் இந்த பொருளுமாக இருக்காது பின்ன என்ன பண்ண அவரவர் அனுபவத்தில் வந்த பொருளாக இருக்கலாம் நமக்கு இன்னைக்கு இந்த பொருள் நமக்கு இருக்கு நமக்கு இருக்கிற அனுபவமான பொருள் நமக்கு தான் அனுபவமானது அல்லவா அந்த நிலையில் அதை யாரும் மாற்ற முடியாது இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எனக்கு தந்து ஆட்கொள்ள வேண்டும் பெருமானி எல்லையிலாதன என் குணமானவை எய்திடும் ஆகாதி பெருமானுக்கு தான் எட்டு குணம் உண்டுன்னு சொல்லும் அது வந்து முத முதல் சொன்னது நம்ம இதுல திருக்குறள்ல தான் இருக்கு கோளில் கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை அப்படின்னு அதன் திருவள்ளுவர் அந்த முதல் பத்து குரல்ல சொல்லுகிற அந்த பெருமானை குறிக்கிற தொடர் எடுத்தாலே அருமையான இறை சொற்கள் ஆதி பகவன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் தனக்கோமை இல்லாதான் அறவாடி அந்தனன் இறைவன் இப்படி ஆறு ஏழு சொற்கள் என் குணத்தான் என் குணத்தான் தாலை வணங்காத்தலை இருக்க இப்படி ஏழு எட்டு சொற்கள்ல பெருமானை குறிக்கிறது இப்படி குறித்த பெருமான் முதல் முதல் அவர் தான் என் குணம்னு சொல்லி முதல் சொன்னது இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் அவர் தான் முன்னு அப்ப எல்லாருமே சொல்லிட்டு தொழிலாளர்கள் என் குணம் இறைவை பற்றிய குறிப்பு இருக்குது என் குணம்ங்கிற குறிப்பு அதனால இப்படி எல்லாம் அந்த என் குணம் அதுக்கு இப்ப என்ன பண்றான் இவனுக்கு அந்த எட்டு குணம் சொன்ன உடனே பெருமானுக்கு இருக்கிற உயர்ந்த குணம் அல்லது அல்லவா இவன எண் குணம்னு ரொம்ப எளிமையான குணம் ரொம்ப சிம்பிளா இவன் இது வேற சரி தொழில் தொலைச்சிட்டு ஆமா அவன் அரியதனும் அரியதுமா எளியதனும் எளியதுமா இருக்கிறான்ல அது ஆமா எளிமைக்கு எளிமையா இருக்கிறான்னு சொல்லி போறேன் சொல்லி இப்போ ஏன்னா எழுதியிருக்க பரிமையில் இருக்காரு தன்வயத்தனாதல் தன்வயம்னா என்ன இப்ப நாமெல்லாம் பிறர்வயம் என்ன பிறர்வயம் கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து சரி இப்ப நீங்க வந்து இப்ப நம்ம இங்க இருக்கிறோம்னு சொன்னா எப்படிப்பட்டன்னா கோயிலுக்குள்ள மாதிரி ஒரு எல்லையில் இருக்கணும் இதுவே அங்கே ஏதேனும் ஒரு இங்கே வந்து எதேனும் அவங்க செயல் செய்யணும்னா ஐயா போதும் நீங்கள் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்திரிச்சிட வேண்டியது இல்லை வேணும் இல்லை நம்ம எவ்வளோ இல்லை இல்லைவா அது மாதிரி இருக்குது ஆனால் பெருமானூர் தான் தன்வயத்தனால் ஆமாம் அவர் வந்து யாருடைய இதனை நான் அது ஆணை வழி இல்லாமல் தன் ஆணை வழி உலகம் இல்லை தூய உடம்பினநாதன் உடம்புங்கிறது அருடைய வடிவாக இருக்கிற உடம்பு நமக்கெல்லாம் இங்கே அழுக்கு இங்கே அழுக்கு இங்கே அழுக்கு எல்லா அழுக்கும் அல்லவா அழுக்கு மெய் கொடு உன் திருவடி அடைந்தேன்னாரு யாரு சுந்தரர் இல்ல அழு அழுக்கொடு மெய் கொடுவன் திருவடி அடைந்தேன் அது நான் பட பாலவந்தானான் பிழுக்கை வாரியும் பால்வழிகள் பிழைப்பனாயிலும் திருவடிப்படுவேன் என்றுதான் ரொம்ப அருமையா ஒழுக்க எண்கனுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூரனும் தூய உடம்பினாதல் இப்ப நம்ம உடம்பெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த நரம்பு தசை இதனால வந்தது இது வந்து ஒரு காலத்துல வேலை செய்யும் ஒரு காலத்துல இயங்காமல் போயிடும் ஆனா அவனுக்கு என்னன்னு கேட்டா தூய உடம்புன்னு கேட்டா அருளையே வடிவாக இருக்கிறான் அதனால அது வந்து எண்டும் தூய்மையா இருக்கும் இப்ப நமக்கு ரெண்டு தூய்மை வேணும் திருவள்ளுவர் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை ரெண்டு தூய்மை வேணும் இது மாதிரி சொன்னது புண்ணியமாவது தான் அதனால் உடம்பு புறமே சுத்தமாக இருக்கணும்னா தண்ணி வேணும்ப்பா அகம் தூய்மையா இருக்கணும்னு கேட்டால் வாய்மை உண்மை பேசுறது உண்மை பேசுனாதான் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அதனால் தூய உடம்பிரநாதல் தன்வயத்தனாதல் தூய உடம்பினாதல் அப்புறம் இயல்பாகவே அப்புறம் பாசங்கள் நீங்க தான் அப்புறம் அப்புறம் கிடையாதுல்ல அது அப்புறம் பேரருடைய பேரருடமை பேரருள் அவங்க கிட்ட பெருமானுக்கு இருக்க அருளுக்கு இணையா வேற யாருமே இல்லை வரம்பில் இன்பம் உடைவி வரம்பில் இன்பம்னா என்றும் இனியானி அதனால என்னைக்குமே இன்பம் உடையவன் இப்ப நாமக்கு என்னன்னா இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மனை வாழ்க்கை துயரமனை அது தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரமனை வாழ்க்கை இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு ஏழை மன வாழ்க்கை அப்படி சுந்தரமன் சாமி சுந்தரமன் சாமி தேவாரம் நூற்றி ஒன்று தான் இருக்குது பதியம் ஏன்னா அதில் வந்து ஏதோ நம்ம கிடைச்சது சொல்லிட்டு போயிடும் இல்லைங்களா இல்லைன்னா அதுவும் கிடைக்காம போயிடும் நூற்று ஒரு பதியம் எனவே அது என்ன சொன்னோம் தன்வயத்தனாதல் துய உடம்பினாதல் இயல்பாகவே பாசங்களை நீங்குதல் அப்புறம் வரம்பில் இன்பம் உடமை ஆமாம் அந்த வரம்பில் இன்பம்னா நாம் அனுபவிக்கிற இன்பம் எல்லாம் ஒரு வரம்புக்கு உட்பட்டது எந்த இன்பமே சொல்கிறேன் சரிங்களா இப்ப திரைப்படம் கூட போறான்னு சொல்றீங்க போனான்னா எனக்கு திரைப்படம் கூட உயிர்னு சொன்னான்னா அந்த மூணு மணி நேரம் தான் அவன் கடைசியில வாழ்க போட்டான்னா எந்திருங்க என்ன அதான் முடிஞ்சு போச்சு அவன் போட்டோம் வெளியில் வந்தோம் இதுக்கெல்லாம் ஒரு வரம்பு இருக்கு அது போல பெண் இன்பம் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது ஒரு காலை எல்லை தான் ஒரு காலை எல்லை போன பிறகு ஆமாப்பா எல்லாம் ஆண்டானு விசாரிச்சு போப்பா அப்படின்னு அது போல காஃபியோ உண்பதுலையோ எதுலையோ காஃபி என்ன பிடிக்கும்னா ஒரு காலை எல்லை தான் அதனால இது நம்ம நமக்கெல்லாம் இன்பம் வரம்புட இன்பம் ஒரு எல்லையில இன்பமாக இருக்கா அதே பிறகு துன்பம் போடும் அவனுக்கு வரம்பில் இன்பம் கிடையாது எல்லை இல்லாத இன்பம் அதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு அடைந்தவர்களுக்கே அந்த மாதிரி வந்துட்டு ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே திருவாசகம் வர அப்புறம் என்னது என்ன இருக்குது நாலு தான் ஆச்சு பன்மையில் இருக்காரு வரம்பில் உடைமை பேரலுடைமை முடிவில் ஆற்றல் உடைமை முடிவில் ஆற்றல் அதாவது நமக்கு ஒரு ஆற்றல்னா ஒரு காலத்தில் இருக்கும் நம்ம சொல்லிய அண்ணாமலையார நான் சுத்தாத விடவா எத்தனை நாள் இந்த <laughs> அருமையா ஒவ்வொரு நாளும் தினமும் சுத்தி வளம் வந்தார் இப்போ அதுக்கு ஒரு அமைப்பு இப்போ உள்ளதான் பிரகாரம் வர்றேங்கிறது அந்த தினமும் சுத்தி வர்றதுங்கிறத உலகமெல்லாம் சொல்லியிருக்கிறேன் வருத்து அண்ணாமலையில் ஒரு அன்பரியா அவர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாம எல்லாம் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் சொல்றீங்களே ஒவ்வொரு நாளுமே ஆனால் அவருக்கு ரொம்ப எளிமையா இருக்குங்கிறார் எனக்கு அதனால ஒரு வித இது இடையூறும் இல்லை சாதாரணமாக போய் இங்கே நம்ம கோயிலில் வளம் வந்தால் எப்படியோ அதே போல தான் அப்படின்னு பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அது மாதிரி ஆனால் அது ஒரு வரம்பு பாருங்கள் இப்போ அப்படி கொஞ்சம் ஒரு சிறு தளர்ச்சி பன்னெண்டு வருஷம் அதான் சொல்றேன் அவ்வளோ ஒரு எல்லை தான் அப்ப வரம்பு ஆனால் அவன் பெருமான் அந்த வரம்பில் இந்த உடம்பு அப்புறம் தன்மையத்தனாதல் துய உடமையனாதல் முடிவில் ஆற்றல் அது எல்லையில்லாத ஆற்றல் முடிவில் ஆற்றலுடைமை அப்புறம் வரம்பில் இன்பமுடைமை அப்புறம் இயல்பாக அந்த பாசங்களில் நீங்கி இருப்பவன் அஞ்சு இன்னொரு மூணு வரணும் இந்த மூணு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனவே இப்படியாக இருக்கிற என் குணத்தான் தாலை வணங்கா தலை வரலையே வரல மாறாதிருந்தால் வழக்குண்டோ வருகிறவர் இப்படி இருக்கிற இந்த எட்டு குணம் அதான் சொல்றார் எந்த பாடல் எல்லையிலாதன என் குணமானவை எய்திடும் ஆகாதி பார்த்தீங்களா இந்த பெருமானை அடைந்தோர்க்கு ஒரு கால எல்லையில அவருங்களுக்கு இருக்கிற அந்த எட்டு குணமே இந்த ஆன்மாவுக்கு வாய்க்கணும் நம்ம அப்பர் சாமி என் குணத்துலோமி அவர் தான் பாடினது என் குணத்துலோமி ஆமா நீட்டறையில் போட்டா நாமெல்லாம் தகடுபடி ஆயிடுவோம் அது ஜிம்முன்றது யானையை விட்டு இடத்த சொன்னா நம்ம யானையை கண்டு நம்ம மேல இப்படி இப்படி வந்தாலே பயந்து போயிடுவோம் அவர் அதெல்லாம் பதி யாதுன்னும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லைன்னு இப்படி ஒவ்வொன்றும் பாருங்க கட்டுரை போட்டு கடலில் பாய்ச்சினார்கள் நமச்சிவாய் அதனால இப்படிப்பட்ட அந்த அருமையாற்றதெல்லாம் அவர்களுக்கு அதான் இப்படி இருக்குது அமைப்பு உண்டு எல்லையிலா ஆமா எல்லையிலாதன என் குணமானவை ஆகாதி அப்ப பெருமானுக்கு இருக்கிற குணங்கள் இந்த ஆன்மாவுக்கும் ஒரு கால எல்லையில் அந்த என் குணங்கள் வாய்ப்பு நம்ம தன்னடைந்தார்க்கு இத்தகைய இன்பத்தை தருவான் சரிங்களா இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருட பெரிலே இதெல்லாம் இப்ப இருக்குது ஆனா எங்க பெருமானே முன்னே எழுந்தொள்ளி விட்டால் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அதே பாருங்க நம்ம பெருமான் என்ன இந்து சிகாமணி இது ஒரு அருமையான சொல்லு பித்தா பெரிசூடின்னு நிறைய இடத்துல இருக்குது இந்து சிகாமணி இந்துன்னா சந்திரன் சிகைன்னா தலை அதெல்லாம் வச்சிருக்காரு இந்து சிகாமணி இது இது சொல்லாட்சி இருக்கு பாருங்க பெரிசூடின்னு நிறைய பித்தா பெரிசூடின்னு நிறைய படிக்கிறோம் ஆனால் இந்த இந்து சிகாமணிங்கிறது ஒரு தனி அமைப்பு இந்து சிகாமணி எங்களை ஆள எழுந்தருட பெரியிலே எங்களை ஆடவர் தான் எங்களுக்கு என்ன கவலை என்றார் சங்கு திரண்டு முரன்றெழும் ஓசை தழைப்பனாகாதே இப்போ உண்டு என்ன தியானமெல்லாம் நாளை காலையில் சரியா நாளைக்கெல்லாம் போயிடணும்ப்பா என்று சொல்லும்போது கொஞ்சம் பிற்பட்டு விட்டோம்னா சங்கெல்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்கய்யா பள்ளி என்று சொல்லிவிட்டு கேட்கணும் வேகமாக ஓடுறோம் இது மாதிரி இந்த ஓசைகள் எட அந்த நேர பெருமானத்தை நாமும் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இப்படி எல்லாம் இப்போ ஓடிட்டு இருக்கிறோம் பெருமானே எழுந்துள்ளி விட்டால் அப்புறம் அந்த ஓட்டம் ஒரு ஓட்டம் சங்கு திரண்டு முரண்டெழும் ஓசை தழைப்பன ஆகாதே சாதி விடாத குணங்கள் தம்மோடு நம்மோடு சலித்திடும் சலித்திடுமாகாதே சாதி விடாத குணங்கள் அல்லவா ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு விதமான பண்பு இருக்கும் அது காரணம் என்னன்னு கேட்டால் அந்த தாய் தந்தையருடைய அந்த கரு அந்த வித்து இதெல்லாம் இருக்கு அது கலப்பினாலும் ரெண்டாவது அங்கே பழக்க வழக்கங்களாலேயும் மென்மையாக இருக்கிறது அப்படியே மென்மையாகவே போயிடுது வன்மையாக இருக்குது வன்மையாகவே அப்படி ஆகிவிடுது அது காரணம் என்ன அந்த தசை திரள் மற்றவை எல்லாம் அது மாதிரி அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது இல்லை இப்படி எல்லாம் இருக்குது நமக்கு ஆனால் பெருமான் அந்த சாதி விடாத குணங்கள் தம் நம்மோடு சலித்திடுமாகாதி சாதி அப்படி சொல்றோம் ஆனா ஒரு அம்மா ஒருத்தர் தான் என்ன பண்ணாரு சாதி இரண்டோடைய வேறு இல்லைன்னு அருமையான ஒரு பாட்டு ஆமா எட்டாறு பெரியோர் பட்டாயிரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு <laughs> எத்தனையோ பேர் ஜாதியை வந்து எத்தனையோ சாதின்னு சொன்னான் அந்த அந்த ஆசிரியர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா சாதி ரெண்டே ரெண்டு தான் என்ன யாரெல்லாம் அது இது இது உறுப்புனால இது உறுப்புனால ஆண் ஜாதி பெண் ஜாதி அது குணத்தினால யார் வந்து ஐயா அப்படின்னு கேட்டால் சரி இல்லைன்னு ஒரு நாள் சொல்லாத இருக்கவங்கெல்லாம் பெரியவங்க இல்லைங்களா ஆமாம் அடுத்தோடு பாடியா அடுத்தோடு பாடியா அப்படின்னு சொல்லாளுக்கு இவங்க தான் தாழ்த்தப்பட்ட குலம் போனான் அப்போ உயர்த்திய குலம் தாழ்ந்திய குலம் என்று சொல்லி ரெண்டாவே பிரிச்சுட்டு சாதி இரண்டுடைய வேறு இல்லைன்னு அப்படி வச்சாரு இந்த மாதிரி இருக்கிற சாதி விடாத குணங்கள் நம்மோடு சலித்திடும் ஆகாதே அந்த காலத்தில் நம்ம நந்தனார் கீர்த்தல நந்தனார் கீர்த்தல என்னது ஆமாம் அதெல்லாம் வாடியார் சேரி பரத்தையன் அல்ல ஓ நேரமாச்சு ஓ ஐயே மெத்த கடினம் உணவடிமை ஐயே மெத்த கடினம் என்ன என்ன சிலம்பத்தில் இருக்குது போறேன் ஓடுறீங்களே அப்படின்னு கேட்டார் அந்த அவர் வந்து பா பார்ப்பனர் என்ன பெரிய சிதம்பரத்தில் இல்லை ஓடுறேங்கிறாங்க அப்படின்னாரு அதான் ஐயே மெத்த கடினம் சாதி விடாத குணங்கள் நம்மோடு ஆகாதே அங்கிது நன்றிது நன்றெனும் மாயை ஆகாதே இல்ல என்னென்ன எதின்னு ஒன்று கேட்டா அதெல்லாம் அங்கதான் இருக்குது இங்கே இங்கே இருக்கு இங்கே இல்லை என்றோ இதுதான் நன்மை அதுதான் தீமை என்றோ இந்த இந்த மாதிரி பாகுபாடே இல்லை என எல்லாமாக இருக்கின்ற பெருமான் இந்த ஆன்மாவில் முன்ன கலந்து விட்டால் இந்த சின்ன செய்தியெல்லாம் தானா தானா அங்கு இது நன்றி இது நல்ல அங்கே போனால் நல்லது இங்கே போனால் நல்லது என்றோ அல்லது இது ரொம்ப நல்லது இது கெடுதல் என்றோ ரெண்டும் தெரியாது இப்படி இது நல்லது அது கெட்டது இது வந்து தீது அது நல்லதுன்னு சொல்லுகின்படியாக இருக்கிற அந்த உலக பொருளை பற்றிய அந்த எண்ணங்கள் அந்த அந்த எண்ணங்கள் ஆமாம் மாயை அடங்கிடுமாகாதே இப்போ நமக்கு அது அடங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பெருமான் வெளிப்பட்டு விட்டா தானாக அது அடங்கிடுது அது இனிமேல் அடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வேண்டியது ஆகவே மாயை அடங்கத்தான் வேணும் அதில் ஒன்று மாற்றம் இல்லை அந்த பெருமானே எழுந்தருளி விட்டா இந்த மாதிரி பேச்சுக்கள் அடம் இல்லை இருந்தெல்லாம் அடங்கிறதுக்கு அதான் தானா போடுது மாயை அதனால அதனால இப்படி அடங்கிடுமாகாதே ஆசையலாம் அடியார் அடியோமெனும் அத்தனையாகாதே ஐயா ஞானியர்களுக்கு என்ன ஆசைன்னா என்ன நாங்கள் என்ன ஆண்டவன் வணங்கணும் எப்பவும் அடியாரோடு அடியாரோடு இருக்கும் என்று சொல்றதுக்காக அது எப்போ இப்போ நம்ம வந்து அடியாரோடு எப்பவும் இருக்க முடியாமையினாலையும் அந்த இது சொல்கிறோம் நீங்கள் தான் அங்கே பெருமானத்தையே உங்கள் உள்ளத்தில் இருந்துட்டாங்கன்னா எல்லா அடியாரெல்லாம் நம்ம முன்னாலேயே கையை கீவல் நிற்பாங்களே அடுப்பது அப்புறம் திரும்ப எங்கே அடியவர் வேண்டும் வேண்டும் இது நல்லா அருமையாக இன்னிசை வீணையர் ஆடின ஒருவால் இருக்கோடு தோத்தின எம்பின ஒருவால் எல்லாம் தான் நடமல்லவாது அதனால் இந்த எல்லாம் நமக்கு நினைவுக்கு வராது என்றெல்லாம் சொன்னார் எந்த பாட்டு ஆமாம் அங்கிது நன்றிது நன்ற ஆசையலாம் அடியார் அடியோமேனும் அத்தனையாகாதி நாங்க அடியார்க்கடியராக இருக்கிறோம்ங்கிற அந்த ஆசையெல்லாம் விட்டுருவோம் ஏன் அடியார்க்கடியனாக இருக்கிறதுனால தான் உன் மேல பெருமானியே உன்னுடைய உள்ளத்தில் எழுந்துள்ளி விட்டான் எழுந்துள்ள பிறகு இதெல்லாம் எனக்கு என்ன தேவை தேவையில்லை செங்கையல் உண்கண் மடைந்தயர் சிந்தை திளைப்பனாகாதி ஒவ்வொரு பாட்டையும் இதை சொல்றேன் ஏன்னா இந்த ஆன்மா ஏதேன்னு ஒரு நிலையிலிருந்து கீழே இறங்குதுன்னா இந்த சிற்றின்பதனால பையன் கேட்டாலும் கேட்பான்ல ஐயா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கியா ஆனால் அந்த சிற்றின்பத்தை மட்டும் சொல்லும் போது ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்குதுயா ஏன் அப்படின்னா சரி ஒன்னையும் என்னையும் பிடிச்சி ஆட்டுறது அதனால தான்டா அதனால இருக்கு உட்காருது ஆமா ஆமாம் ஆமாம் இது செங்கயல் உண்கண் மடந்தயர் சிந்தை திளைப்பனாகாதீம் காரணம் என்னன்னா இந்த ஐந்து பொறிகளுக்கும் ஒருங்கு இன்பம் தருவது பெருமானுடைய இன்பம் நீங்களா பெருமானுடைய இன்பம் இதுவும் அந்த மாதிரி ஐந்துக்கும் தரும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பலனும் ஒன்றொடி கண்ணே உட யாரு திருக்குறள் தான் மனுஷன் சொல்லாதே இல்லை இப்படி ஆசையலாம் அடி ஆரடியோம் எனும் அல்ல சிங்கையல் உண்கண் மடந்தையர் சிந்தை திளைப்பன ஆகாதீம் சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரித்திடும் ஆகாதி தெரிந்திடும் ஆகாதீம் அடியவர்களுக்கு ரொம்ப அந்த பெருமானை அனுபவிக்கிற போது பல்வேறு அனுபவங்கள் வரும் அப்புறம் சுவாமிகளுக்கு சுவாமி நீங்கள் பெருமானை போது எப்படி இருந்தாரு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிலவேனிலும் முசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீ நிழலே திருக்குறுந்தொகை பாருங்க அவரு நீண்ட தாண்டவமும் பாடினார் பண் சுமந்த பாடலும் பாடினார் இல்லைங்களா நீண்ட திருவிருத்தம் திருநேரிசை அப்படி பாடினார் குறுந்தொகையும் பாடினார் இப்படிதான் யாப்பது ஞான சுமந்த நாற்பது சுந்தர் பாடினதெல்லாம் இந்த அளவுக்குரிய யாப்பமே ஒழிந்தது இதுதான் பாருங்க பண் சுமந்த பாடலுக்கு நேரிசை திருவிருத்தம் நான்காம் திருமுறை அஞ்சாம் திருமுறை திருக்குறுங்குறை ஆறாம் தாண்டகம் ஐந்து விதமான அமைப்பு திரு இருக்கு குரல் அது பாவகையில ஒண்ணுன்னு வச்சுங்களேன் திரு இருக்கு குரல் இல்லை அது ரெண்டு ஏடியா இருந்து இப்படியெல்லாம் பண்ண அதனாலதான் நாவுக்கரசனும் என் பெயர் நாமும் மனயப்புற மண்ணுக என்றுள்ள பெருமானுடைய அந்த அருளாசி அதனாலதான் நாவுக்கரசராக இந்த ஐந்து விதமான அமைப்புல அந்த பண்கள் வேற யாருக்கும் அப்படி இல்லை நம்ம சுந்தரருக்கு பண் சுமந்த பாடலாகவே இருக்கு அப்பர் சுவாமி எடுக்க தான் தாண்டகமா இது மாதிரிலாம் கூட அமைந்திருக்கு ஞான சம்பந்தம் இருக்கு எல்லாம் பண் சுமந்த பாடல்களே எல்லாம் பண் சுமந்த பாடல்கள் இப்போ கிடைச்சிருக்கிறது அத்தனையும் முன்னு வச்ச பாட்டும் எல்லாம் பண் சுமந்த பாடல்கள் என்னமோ இப்படிலாம் ஒரு விதமான அமைப்பில் நம்ம பெற்றுக்கிறோம் எனவே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதீம் இதே போல மாசில்வேணி ஒரு பாட்டு என்ன பார்த்தேன் கனியினும் அது அவர் தான் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குடல் பாவினல் ஆறினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனி திருடைமருதம் இப்படி எல்லாம் அந்த அனுபவங்கள்ல அப்படியே சொல்லியிருக்கிறார் அதனால எனவே இப்படிப்பட்ட சிவானுபவங்கள் தெரிந்திடும் ஆகாதே எங்கும் நிறைந்த அமுதூறு பரஞ்சுடர் எய்துவதாகாதே எங்கும் நிறைந்திருக்கும்படியான யாண்டும் நீக்கவன் இருக்கின்றவனாக இருக்கிற பெருமான் இருக்கானே அவனை போய் நாம் இனிமே அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவனே நம்மிடத்தில் எழுந்துருளி விட்டதுனால நாம் இனிமேல் போய் அடைய வேண்டிய அவசியம் இல்லை அவன் என்ன செய்தான் ஈரறியாமறையோன் என ஆள எழுந்தருள பெரியே அவனே என் கண்முன் எழுந்துள்ளும் போது நான் இனிமே போய் காணணும் நான் தேட வேண்டியது தேடி கண்டு கொண்டேன் அது அவர்தான் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அருமையா பல்வேறு அமைப்புகள் அவற்றை இருக்கிற சுவை இப்படி எல்லாம் இருப்பதுதான் நம்முடைய இதுன்னு எது சொன்னார் திருப்படையாட்சி என்று சொன்னார்